நாடகம் இதுதான் வாழ்க்கையா அடி ஹேய் என்னடி பண்ற எங்க பிள்ளைல காணாமே ஐயோ இந்த பாவி மனுஷன் வந்துட்டது இனி பெரிய தான் என்ன பண்ண போறேனோ தெரியல என்னம்மா சத்தம் எந்த நேரம் பார்த்தாலும் இந்த அப்பாவோட வேற பெரிய கரைச்ச எந்த நேரமும் குடிச்சிட்டு தானே வந்துட்டு இருக்காரு இங்க பாரு ரோசி சத்தம் படாம போய் பாடு இல்லாட்டி போய் பாடி படிச்சாதான் உங்ககிட்ட ஏன் பனிங்க வேற குடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்க கூட நான் எப்படி படிப்பேன் எனக்கு படிக்க ஏலும் என்ன செய்ய சரிம்மா உங்க அப்பனோட நீ சத்தம் போட்டுக்கு இருக்காம போய் படு இல்லாட்டி சாப்பிடுவே சாப்பாடு வேணாட்டி இல்லாட்டி நீனும் போய் படு நம்ம என்ன செய்ய காலம் போற போக்குல அதெல்லாம் எங்க உங்க அப்பனுக்கு தெரியுது தான் உண்டு தான் குடியல் ஒன்றுன்னு தானே உங்க அப்பா இருக்கிறாரு அந்த கடவுள் தான் நம்மளாம் பா பாத்துக்கிறோனும் ரோசி ரோசி என்னடி லேட் ஆகிருச்சு இன்னும் வரல நீனு சுருக்காவா அச்சோ லேட் ஆகிருச்சு ஐயோ நில்லடி கொஞ்ச நேரம் வாரேன் என்னடி இவ்வளவு லேட் ஆகிட்ட ஸ்கூலுக்கு சரி நேரத்தோட போறது இல்லையா ஐயோ நீ வேறடி என்னத்தான் நான் பண்றது எங்க வீட்டுல தான் எந்த நேரமும் எங்க அப்பா குடிச்சிட்டு வந்து சத்தம் போட்டு இருக்காரு நைட்டு ஒரு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் அப்புறம் நான் எங்கடி படிச்சுட்டு படுக்கிறது என்ன இது தாண்டி பிரச்சனையே அப்படி சொல்லாத ரோசி இந்த காலத்துல என்னதான் பிரச்சனை இருந்தாலும் நம்ம நல்லா படிக்கணும் அத முத மனசுல வச்சுக்கிட்டு படி நீனு படிச்சுட்டு காலையில எழும்பி நேரத்தோட ஸ்கூலுக்கு வரத்துக்கு பாரு நீனு அம்மா வீட்டுல இருக்கிறாங்க தானே என்னத்தான் பண்ண ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படியாவது அப்பாவோட கூடிய நிப்பாட்ட பாருங்க என்னடி செய்ய எனக்கு மட்டும் ஆசை இல்லையா நல்லா படிச்சு நல்ல பேர் வாங்கணும்ட்டு எங்க அப்பா தான் உணர மாட்டேங்கிறாரே எங்க அம்மாவும் எந்த நாளும் அழுகுது நானும் தான் எந்த நாளும் சொல்றேன் கேட்கவே மாட்டேங்கிறாருடி இவர் இப்படி என்னைக்கு தான் இவர் குடிய நிப்பாட்டுறாரோ அன்னைக்கு தாண்டி நாங்க நிம்மதியா இருக்கலாம் இங்க பாரு ரோசி நீ இதையே யோசிச்சுக்கிட்டு இருந்தா நல்லா படிக்க முடியாது இங்க பாரு அப்பா குடிக்காத நேரத்துல போய் நல்ல விதமா நீனு அம்மாவை எடுத்து சொன்னா கேட்டுக்கிருவாரு தானே அத மொத யோசிச்சு பாரு சரி நீ சொல்றதையும் செஞ்சு பாப்போம் அப்பா சில வேளை நான் எதுவும் சொன்னா கேட்பாருன்னு நம்புறேன் சரியே இன்னைக்கு அப்பா குடிக்காத நேரமா பார்த்து நான் அவர்கிட்ட பேசுறேன் சரி சரி வா எதுவும் யோசிக்காத இந்த ஸ்கூலும் வந்துருச்சு போவோம் நம்ம போயிட்டு படிக்கிற வேலையை பார்ப்போம்